கிடையாதுன்னு சொல்லிட்டார் என்னை விட ஒரு சிறந்த அடைக்கலமும் கிடையாதுன்னு அப்புறம் அப்படி சொல்லிட்டு பிடிச்சுக்கிட்டாரு உறுதியாக பிடிச்சுக்கிட்டாரு இப்ப என்ன வேற வழியே இல்லை அவர் எனக்கு சொல்லு நான் தப்பிக்கலாம்னு நினைச்சாலும் என்னால தப்பிக்க முடியாது என்ன அவங்க அப்படி பிடிச்சிட்டாங்க அதனால நான் அவரை வந்து உசுருன்னு சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா பிரிக்க முடியாதது உசுறு அவர் அப்படி பிடிச்சிட்டதுனால நான் வேற வழி இல்லாம ஒரு உசுரா நினைக்க வேண்டியிருக்கு பேச வேண்டியிருக்கு அப்புறம் உசுரா நடத்த வேண்டியிருக்கிறது அப்படி அதனால எல்லாருமே சர்வே ஏத்தே இந்த எல்லாருமே வந்து உயர்ந்தவர்கள் தான் என்றால் கூட ஞானி எனக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு இவர்கள் இவர்கள் எல்லோருமே எல்லோருமே மேற்கூறப்பட்ட நால்வருமே சிறந்தவர்களே சிறந்தவர்களே ஆனால் ஆனால் ஞானியோ வெளில் ஞானியோ வெளில் என்னுடைய என்னுடைய சுரூபமே என்பது சுரூபமே என்பது என்னுடைய என்னுடைய கருத்து கருத்து ஏனெனில் ஏனெனில் என்னிடம் என்னிடம் ஒன்றிய மனமும் ஒன்றிய மனமும் புத்தியும் புத்தியும் கொண்ட ஞானியாகிய பக்தன் பக்தன் மிகவும் மிகவும் உயர்ந்த கதியாகிய உயர்ந்த கதியாகிய என்னிடமே என்னிடமே நிலை பெற்று நிலை பெற்று நிற்கிறான் நிற்கிறான் உதாரா சர்வே உதாரா சர்வே ஏ வைத்தே ஏ வைத்தே ஞானே தூ ஞானே தூ ஆத்மைவ ஆத்மைவ மேமதம் ஆஸ்திதः आस्तिकः சகி सहि யுக்தாத்மா युक्तात्मा மாமேவ मामेव அனுத்தமாம் अनुत्तमा கதிம் गतिम् ஓம் பெற்ற கல்வி வாழ்வுகளில் பயனதை உடன் தரட்டும் சொன்ன குரு பரம்பரையில் சொன்ன குரு பரம்பரை ஆசிகள் துணை வரட்டும் ஆசிரியர் துணை வரட்டும் பெற்ற நம்மளோட சொல்லலாம் திருக்கட்ட சாஸ்திரம் இல்லை கற்ற சாஸ்திரம் கைவிடாது இருக்கட்டும் கைவிடாது இருக்கட்டும் என்றும் வாழும் மெய்யறிவை விலகி இடிநிலை வேண்டாம் என்றும் இடிநிலை வேண்டாம் என்றும் ஓம் திருச்சி ओम त्रिचित्रम ओम शांति शांति शांति शांति शांति शांति ओम हरि ओम श्री गुरुभ्यो नमः श्री गुरुभ्यो नमः हरि ओम हरि ओम